மாதத்துக்கு அப்புறம் செடிகள் கொடிகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது மூங்கில் வரவே இல்லை ஒரு வருஷம் ஆச்சு கொடிகளும் செடிகளும் பூத்து குழுங்க ஆரம்பித்தன பழங்கள் கொடுக்க ஆரம்பித்தன மூங்கில் வரவே இல்லை ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு மூங்கில் தலை கட்டவே இல்லை மூங்கில் செத்து போச்சுன்னு சொல்ற நேரத்துல அஞ்சாவது வருஷம் மூங்கில் இருந்து இத்தினோண்டு இலை வந்துதான் அப்பவும் மூங்கிலோட ஹைட் இத்தினோண்டு இருந்தது கொடி மரம் பறந்து இருக்கான் ஆனா அஞ்சு வருஷம் ஆறு மாசத்துல மூங்கில் நூறு அடி வளர்ந்துருக்கான் அப்ப இந்த நூறு இந்த ஐந்து வருடங்கள் என்னன்னா சுமை சுமை ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னது அதுகளுடைய வேர்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது ஒரு மூங்கில் எப்படி ஐந்து வருடம் அவங்களுடைய வேர்களை தயார் பண்ணி கொண்டு வெளிவரும் போது எவ்வளவு வேகமாக வளர்கிறதோ இந்த குழந்தைங்க இந்திய கலாச்சாரத்துல வர குழந்தைங்க கஷ்டம்னு வரும்போது உங்களுடைய கலாச்சாரங்கிற வேர்களை கெட்டியா புடிச்சுக்கங்க அதுக்கு நல்லா தண்ணி ஊட்டி வளர்த்துங்க சுமை இல்லாம நீங்க போது கலாச்சாரம் வேறு உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போக போகுது பெற்றோர்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இப்போ லேட்டஸ்டா ஒரு கதை படிச்சேன் ஒருத்தர் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து அவருடைய தோட்டத்துல வந்து முட்டை இட்டுதான் காய்ச்சி முட்டை எப்படி இருக்கு அது வந்து எப்படி வளருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்ச நாள்ல முட்டை இதாகி அதுல இருந்து லார்வா வெளியில வரலாம் அந்த முட்டை உடஞ்சி லார்வா வெளியில வரும்போது பார்த்து எல்லாம் ஓ ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னா அந்த முட்டை வந்து லார்வா வெளியில் வர கஷ்டப்பட்டு தான் உடனே அவர் என்ன போய் பண்ணாரா டக்குன்னு எடுத்து அந்த முட்டையை அவர் உடச்சுட்டு அந்த லார்வா குழுவை எடுத்து ஒரு இன்குபேட்டர்ல வச்சு வளர்த்தாராம் கொஞ்ச நாள் ஆச்சான் லார்வா வளரவே இல்லையா ஒரு நாலு வாரத்துல செத்து போச்சான் உடனே அவர் வந்து ஒரு பொட்டானிஸ்ட போய் கேட்டாராம் என்ன நான் பார்த்து பார்த்து வளர்த்தேனே அதுக்கு எல்லாமே கொடுத்தேனே அது பொத்தி பொத்தி வளர்த்தேனே அது ஏன் செத்து போச்சு ஏன் பட்டாமூச்சியா மாறல அப்படின்னு கேட்டாராம் அப்போ அவர் சொன்னாராம் பொட்டானிஸ்ட் சொன்னாராம் அந்த லார்வா முட்டைக்குள் இருந்து இடித்து வளரும் பொழுது அது மூளையிலிருந்து வர ரத்தம் அது ரெக்கைகள்லாம் வர இடத்துக்கு போகணும் அந்த முட்டையிலிருந்து வர வர அந்த எஃபர்ட்ட கூட விடாம நான் ஈஸியா பண்றேன் ஈஸியா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்க் எடுத்து தனியா வச்சதுனால ரெக்கைகளுக்கு போக வேண்டிய ரத்தம் சரியா போகாமல் அது செத்து போச்சு அப்படின்னா இந்த குழந்தைகள் எல்லாம் முட்டையை வெளிவெடுத்து வெளிப்புணர் வெளி வந்து கொண்டிருக்கும் லார்வா புழுக்கள் அது முட்டையை உடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் சுமையாகத்தான் இருக்கும் நீங்கள் பட்டாம்பூச்சி ஆக வேண்டும் என்றால் அந்த சுமை அவசியம் பெற்றோர் வந்து அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே இந்து ஊர்க்கார மாதிரியே இந்தியன் சிஸ்டமே வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியம் இல்லை அதனால் அமெரிக்க வாழ்க்கையில் இந்திய கலாச்சாரம் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் அது பெற்றோர்களின் கையில் முதலில் இருக்கிறது குழந்தைகள் கையில் இருக்கிறது இது ரெண்டும் இருந்ததுன்னா அமெரிக்க வாழ்க்கையில் இந்திய கலாச்சாரம் சுகமே என்று கூறி உரையை முடிக்கிறேன் நன்றி